திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி காழி திருச்சிற்றம்பலம் நல்ல தீமேவோ தொழிலார் நாள் வேதம் சொல்லார் கேண்மையார் சுடற்போர்கழலேத்து வில்லார் போரன் சேற்றான் மேவோம் பதி போலும் கல்லார் மதில் சூழ்ந்த காழின் நகர்தானேம் துளிவன் தேன் பாயும் இதழி தூமத்தன் தெளிவெண் திங்கள் மா சுணநீர் சென்னி ஒளிவெண் தலை மாலை உகந்தானூர் போலும் களிவண்டியாழ் செய்யும் காழின் நகர்தானே ஆல கோலத்தின் நஞ்சுண்டமூதத்தை சால தேவர்கீந்தளித்தான் தன்மையால் பாலர்காய் நன்றும் பரிந்து பாதத்தால் காலர் காய்ந்தானூர் காழின் நகர்தானே இரவில் திரிவோர்கள் கிரை தோழினை பத்தும் நிரபீக்கரவாளை நேர்ந்தானிடம் போலும் பரவேத்திரிவோர்க்கும் பால் நீரணிவோர்க்கும் கரவில் தட கையார் காழின் நகர்தானே மாலும் பிரம்மனும் அரியமாட்சியான் தோலும் நூலும் துதைந்தவரை மார்பன் ஏலும் பதி போலும் இறந்தோர்கின்னாளும் காலம் பகராதார் காழின் நகர்த்தானே தங்கை இட உண்பார் தாழ்ஷீவரத்தார்கள் பெங்கையுணராதே பேணி தொழுமின்கள் மங்கையொரு பாகம் மகிழ்ந்தான் மலர் சென்னி கங்கை தரித்தானூர் காழிநகர்த்தானே வாசம் கமழ் காழி மதிசஞ்சடை வைத்த ஈசன் நகர் தன்னை இணையில் சம்பந்தன் பேசும் தமிழ்வல்லோர் பெருநீருலகத்து பாசந்தனையற்று பழியில் புகழே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்